மற்ற உயிர்கள் மூலமாகவும் வரும் எப்படி வருதுன்னு தெரியாம நமக்கு உள்ளேயே வரும் முதுமை நோய் போன்றவை இல்லையா முதுமை முதுமையினால் இருக்கும் தளர்ச்சி இறப்பு இதெல்லாம் உள்ள இருந்தே வரும் அது தெய்வத்தால் வருவதுன்னு சொல்லுவாங்க அப்போ பூதங்களால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் ஆதி பௌதிகம் ஆதி செய்தி சிவகாசத்துல சாமான்யமாக சாஸ்திரங்களை கேட்டோம்னா எல்லா அர்த்தங்களும் வெளிதான் நினைப்போம் முதல்ல சைவ சித்தாந்தம் வந்த உடனே எல்லாரும் நினைச்சதுன்னா ஒரு சாஸ்திரம் ரெண்டு சாஸ்திரம் பதினாலு சாஸ்திரம் இதனால இந்த பட்டியலில் சேராம ஓழல் போதம் ஒன்று இருக்குங்கிறாங்க ஞானாமிருதங்கிறாங்க இந்த ஆன்மீக பிரச்சனை பண்டாவர சாஸ்திரங்கள் இன்னொரு பதினாலு சொல்றாங்க இந்த பதினாலு காலத்தில் நமக்கு கை பண்ணிக்கிற இன்னொரு பதினாலு சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு சாத்திரத்தையும் கேட்டால் போதும் அப்போ செய்திகளை அவ்வளவு இருக்கு சொல்ல சேர்த்து வச்சு சொல்ல முடியாது நமக்கு தெளிவை தர ஒவ்வொரு செய்தியும் நமக்கு தெளிவை தரக்கூடிய செய்தியாக இருக்குது அதான் விஷயம் எந்த செய்தியும் சரி இருக்கட்டும் அப்படின்னு தெளிவிடக்கூடிய செய்தி இல்லை ஒவ்வொன்றும் நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம தெளிவு தரக்கூடிய செய்தியாக இருக்கும் அப்போ என்னென்னா நமக்கு மற்ற ஆன்மாக்கள் மூலமாக நம்ம இன்பங்கள் வரலாம் அதை என்ன சொல்கிறோம் ஆதி ஆன்மீகம் மற்ற ஆன்மாக்கள் மூலமாக வர்றதுனால இல்லையா மற்ற தான் நல்ல கருவி எடுத்த ஆன்மாக்கள் மூலம் நமக்கு நன்மைகள் வரலாம் கொடிய மனிதர்கள் கொடிய விலங்குகள் இவற்றின் மூலமா நமக்கு தீமை தான் வரும் அதான் ஆதி ஆங்கிலம் நல்ல மனிதர் மூலமான நல்லது வந்தாலும் ஆதி ஆங்கிலம் தான் இருந்தாலும் அந்த தீவினை துன்பத்துக்கு மட்டும் இதை கொஞ்சம் இதை சொல்ற ஒரு வழக்கமா இருக்கு அது மூலமா நன்மையை இன்பத்துக்கும் இதுதான் சொல்லுவோம் நமக்கு குறைப்பட இன்னமும் மற்றவர்கள் மூலமா தான் வருது அல்லது பள்ளி பொதுகள் மூலமா வருது நல்லா பயிரிட்டீங்க நீ எதிர்பார்த்ததை விட நல்லா மழை கிடைச்சது அருமையான விளைச்சல் கிடைச்சது நல்ல உங்க தொழில நீங்க நல்லா முன்னேறீங்க உங்களுக்கு இந்த இந்த நிலைமையா எனக்கு இந்த வளர்ச்சியை கொடுக்குதுங்கிறாங்க இல்லையா அப்ப ஆதி பௌதிகம் மூலமா அவனுக்கு ஒரு நன்மை வருது எதிர்பார்த்ததுக்கு மாறாக நடந்துட்டதுன்னா அது வருத்தத்தை ஆதி பௌதிகம் மூலம் வருத்தத்தை ஏற்படுத்தும் இயற்கை சீற்றங்கள் அவற்றால் வரக்கூடிய இடர்பாடுகள் எல்லாம் ஆதிபௌதிகத்தால் வரக்கூடிய துன்பங்கள் இதே இது இயற்கை நல்ல ஒத்துழைப்பை கொடுத்ததுன்னா ஆதிபௌத ஆதிபௌதிக முறையில் வரக்கூடிய இன்பங்கள் நல்ல மனிதர்கள் நல்ல சூழல் நல்ல குடும்பம் மனைவி கணவன் நல்ல நட்பு வட்டாரம் நல்லா இருக்குது அலுவலகத்திலும் நல்ல சூழல் இருக்குது எல்லாம் இருக்குதுன்னா அப்ப அந்த ஆதி ஆன்மீகம் மூலமா நமக்கு எல்லாம் எப்படி கலந்துதான் ஆன்மீகம் மூலமா நமக்கு இன்ப துன்பங்கள் வருகின்றன நமக்கே வரக்கூடிய முதுமை வளர்ச்சி போன்றவையெல்லாம் ஆதி தெய்வீகம் ஆகவே இந்த புத்தி தத்துவத்தை பதிஞ்சிருக்கின்ற இன்ப நூல் நமக்கு படனா வரும்போது மற்ற ஆன்மாக்கள் மூலமாவும் வரலாம் மற்ற ஆன்மாக்கள் அதுக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்லல ஒரு ஒருவன் இன்னொருவனுக்கு துன்பம் கொடுத்தால் இல்லையா உடனே நம்ம என்ன சொல்லுவோம் இவன் ஏன் வந்து இப்ப பி என்ன பண்ணிருக்கிறான்